உங்கள் அனைவருக்கும் இந்த பெப்பர் ஸ்டீவின் இனிய வணக்கங்கள் உங்களுடைய மேலான ஓட்டுகள் இருக்கிறது நடுவில் நேத்து மீட்டிங் நேத்து இது பட்டிமன்றம் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய நம்மளுடைய பெப்பர் டிவியின் டபுள் டாட் காம் தானப்பா ஓகே பெப்பர் டிவியின் டாட் காம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அனைவரும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த டபுள் டாட் காம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிரிக்க வைக்கிறோம் உங்களை அதே சமயத்தில் சிந்திக்க வைக்கிறோம் ஏன்டா சிரிச்சோம்னு நினைக்கிறதுக்கா அதுக்கு இல்லை காமெடி ப்ரோக்ராம் பார்த்து சிரிக்கிறீங்க ப்ளஸ் நல்ல பல விஷயங்களை தந்துக்கிட்டு அருமை அருமை நடுவர் இப்போ பட்டிமன்றத்து மூலமா என்ன தர முடியும் அவங்களுக்கு யூஸ் பண்ற வார்த்தையே அதே போல வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கணும் அந்த வகையில மனுஷ பாத்துக்க எப்பா அப்பா அப்பா அப்பா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கஷ்டப்படுறாயா நீ கஷ்டப்பட்ட சட்டை சின்னதா வாங்கிட்டான்னு கஷ்டப்படுறான் இவன் கஷ்டப்படுறான் சாப்பாடு வேகலன்னு கஷ்டப்படுறான் இவங்க கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கார் திட்டுறாருன்னு கஷ்டப்படுறாங்க இவருக்கு பிகரே அமையலன்னு கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்படுறாங்க நீங்க தெரியுங்களா அந்த லாஸ்ட் பாயிண்ட் அது உங்களுக்கு தான் நடுவர் கொஞ்ச நேரம் மூடி ஐ மீன் சைலண்டா இருக்கியா சரி நடுவர் தேங்க்யூ வெரி மச் அதாவது பாத்துங்க எதுக்காக அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிக்கணும் மனிதன் அதிகம் கஷ்டப்படுவது எதற்கு நடமாடு மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும் தேவையில்லை விட்டுரு வேணாம் விட்டுரு சொல்றேன் கேட்டுக்கிடுங்க அப்போ மனிதன் அதிகம் எதற்காக கஷ்டப்படுகிறான் வாழ்க்கைக்கா வழுக்கைக்கா இந்த ஒரு அழகான ஏன்னா எதுக்காக நாங்க புள்ளி விவரம் எடுத்தால் மக்கள் கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்படுறது எதுக்காக புள்ளி விவரம் இதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு அதுக்கு ஒரு ஐம்பது வந்து ஆனால் நம்ம சரியா எடை போட்டு மக்களுக்கு சொல்லணும்ல அதுக்காக இதை எடுத்திருக்கோம் மனிதன் அதிகமாக எதற்கு கஷ்டப்படுகிறான் வாழ்க்கைக்கா வழுக்கைக்கா இப்போ வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல தான் என்ன பேசினாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க நகைச்சுவா இருக்கு காமெடியா இருக்குன்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட ரொம்ப அழகா அந்த அணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய கோதண்டம் அவர்களுக்கு வழக்கமான அந்த ஆறாவாரத்தோட என்ன அருமை அருமை நடுவர் ரொம்ப அழகா பேசுவாரு பாடுவாரு கவிதை சொல்லுவாரு கண்டதையும் பேசுவாரு அந்த அணிக்கு நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதுணையாக இருக்க வந்திருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மனுஷன் அஞ்சு புள்ளி ஏழு இருந்தாலே நார்மல் இவன் வந்து அப்நார்மல்னு சொல்லலாம் ஆறு புள்ளி மூணு இருக்காரு இவர் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவார் மிமிக்ரி பண்ணுவார் நடிப்பார் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்மளுடைய சஞ்சய் அவர்கள் ஆங்கிலத்து உட்காந்துருக்காரு யோ மனுஷன் கஷ்டப்படுறது வாழ்க்கைக்கு இல்லையா என்ன திட்டா மாதிரி இல்லை வழுக்கைக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அணிமையை அந்த அணியை கிளம்பிட்டாங்க உட்கார்ந்துருக்காரு நம்மளுடைய ஆனந்த அவர்கள் ரெண்டு புருவமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் அவருக்கு பட் அதுக்கு என்ன பருவமே இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லை சைனாவில் பிறக்க வேண்டிய ஆள் அவங்க அங்கே தான் புருவம் அப்படி இருக்கும் நான் தான் கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி அப்படியா அந்த அணியை கிளம்பிட்டாங்க ஆனந்த் அவர்கள் அந்த ஆனந்திற்கு உறுதுணையாக வந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்துருந்தாலும் கும்முன்னு இருக்கிற ஒரு அம்மணி அவங்க பேர் வந்து மித்ரா இவங்க வந்து நாதஸ்வரம் சீரியலில் நடிச்சிருக்காங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க இப்போ இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க கூட சேர்ந்து இயக்கியிருக்காங்க ரொம்ப நேரம் நான் பாஸ் பேச விரும்பலப்பா நீ ஆமா ஏன்னா எனக்கு பேசுவது பிடிக்காது அதிகமாக பேசுவது பிடிக்காது ஒரு அணியில இருக்கலாம் மற்றவர்களை பேச வைத்து வேடிக்கை பார்ப்பதும் வாடிக்கையாகிவிட்டது எனக்கு அந்த வரிசையில இப்போ ஒரு மனிதன் எதற்காக அதிகம் கஷ்டப்படுகிறான் வாழ்க்கைக்குத்தான் என்று அந்த அணியை தலைமை தாங்கி உன்னதான் போ பேசிட்டே இருக்கும் எம்முந்தியா பாக்குறேன் அவர் தான் வாழ்க்கைக்கு தேவை அது என்னையா கஷ்டப்படுவது கஷ்டப்படுவது மனிதன் அதிகம் வாழ்க்கைக்கு தான் என்ன சொல்ல வர்றாரு போப்பா இவ்வளவு கொலாப்ஸ் ஆகக்கூடாது புரியுதா போ நடுவர் அவர்களே கூப்பிட்டேப்பா வரவா யானைக்கு தேவை தும்பிக்கை மனிதனுக்கு தேவை நம்பிக்கை இதுதான் வாழ்க்கை இடிக்க தேவை உலக்கை அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுங்க போடுறா சக்க சக்க போடுறா சக்க வயதானால் வரும் பொக்கை இது ரொம்ப மொக்க அருமையான இந்த ஒரு விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கீங்க முதல்ல வந்து எப்பவுமே நம்ம தமிழ் கலாச்சார பாரம்பரியம் படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் பெப்பர் டிவி நேயர்களுக்கும் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் எதுவும் தெரியாமல் எதிரணியிலே அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும் எல்லாம் தெரிந்து தெரியாதது போல அமர்ந்திருக்கும் என அருமை சகோதரர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு பழமொழி போதும் சொல்லிடுவோம் நடுவர் அவர்களே ஏன் பழமொழி மட்டும் சொல்லிட்டு உட்காந்துலான்னு பாக்குறேன் இன்னும் அதுக்கப்புறம் கண்டினியூ பேசுங்க பேசுங்க எதை கட்டி மலை வலிக்கு சொன்னாங்க நடுவர் அவர்களே சொல்லுங்க என் வாயால சொல்ல முடியாது கயிறா கயிறான்னு அது கொஞ்சம் மாத்தி தலைமுடி நடுவர் தலைமுடியை கட்டி மலைய வலி ஆமா வந்தா மலை ஆமா போனா தலைமுடின்னா வெரி குட் அப்படியே சொன்னாங்க எப்ப அப்படியா வேற மாதிரில இருக்கும் சரி பரவாயில்ல விடு உன்னோட இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டேன் இதுதான் உண்மை நடுவர் அவர்களே அப்ப என்ன அர்த்தம் இது போனா போகுது அது தேவையே கிடையாது அது இருந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் அது அந்த ஒரு உண்மையான விஷயம் இன்னொரு விஷயம் தமிழ் பாடல்கள் எப்பயுமே நம்மளுக்கு வந்து பல விளக்கங்கள் கொடுக்கும் நடுவர்களை எப்பயுமே சொல்லுவாங்க தமிழ் வந்து திருக்குறள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்களோ அதே மாதிரி சினிமா பாட்டு எடுத்துங்க ஒவ்வொரு பாட்டு அருமையா இருக்கும் அதுல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க நல்லா கேட்டுங்க பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக அப்படின்னு பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அதை கொஞ்சம் மாத்தி டியூன் போடுங்க நடுவர்களே பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தி இப்படி மாத்தி போடவா இந்த லேட்டஸ்டா இப்படிதான் சாவடிக்கிறாங்க பாட்டு அப்படி இல்லை நம்ம பட்டிமன்றத்துக்கு ஏத்த மாதிரி ஓஹோ பொன்மகள் வந்தால் தலைமுடி தந்தால் ஓஹோ சந்தோஷப்பட முடியுமா எப்படிங்க இது போய் தலைமுடி அவங்க எப்படி நமக்கு தருவாங்க கோடி ரூபாய் குத்தா சந்தோஷப்படலாம் தலைமுடி குத்தா சந்தோஷப்பட முடியுமா எப்படியா தேவையில்லாத ஒரு விஷயம் நடுவாங்க அதே மாதிரி வழிக்கு விழுந்தவரை வாழ வைக்கும் நிதி ஒரு சீட்டத்துக்கு போய் கேட்கலாம் ஒரு நிதி திரட்ட முடியும் வழுக்க விழுந்ததுக்காக நிதி தட்ட முடியும் போச்சு கொஞ்சம் பைசா கொடுங்க கேட்டா கேவல் மட்டும் நடுவு இரநூறுபா குத்தா திக்கு ஐம்பது ரூபா குத்தா கேப்பு போயினே போயினாரு அது ரெண்டுத்தையும் மூடிட்டு போயிட்டே இருக்கலாம் வேண்டியதான் திக்கு போடலாம் இல்லை தொப்பி போடலாம் ஆனா வாழ்க்கையில வந்துட்டா இருந்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடுவர்களே இன்னொரு விஷயம் வழுக்க விழுந்தா லாபம் இருக்கா தெரியுமா நடுவர்களே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வழுக்க விழுந்தா லாபம் இருக்கு வழுக்க விழுந்தா என்னையா லாபம் என்ன லாபம் என்ன லாபம் ஒன்னு ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்ல ரெண்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்ல இது ரெண்டுமே லாபம் தானே ஓ என்னதான் லாபமா இல்ல சொல்லுங்க நடுவு இதெல்லாம் வாழ்க்கை போயிடுமா போகுது பெரிய விஷயமே இல்ல நடுவர்களே அது போனாலும் ஒண்ணும் ஆகும் அது வாழ்க்கை போனா போறாது பிரச்சனை இல்ல கஷ்டப்படுறானே வாழ்க்கை வழுக்க விழுந்தும் கஷ்டப்பட சொல்றாங்கப்பா இவங்க அவங்க சொல்லுங்க இது போனா கூட போயும் போகுது ஆனா எனக்கு பணம் வேணும் வாழ்க்கை வேணும் பொண்டாட்டி வேணும் குழந்தை வேணும் குட்டி வேணும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அதுக்கு தான் கஷ்டப்படுறான் இது போனாலும் மற்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாள் அதனால கஷ்டம் அதுக்கு தான் அதிகமா இருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடுவுறவங்கள எங்கேயோ விட்டேன் அது எந்த இடத்துல எழுதி வச்சு தெரியல உங்ககிட்ட பேசினா இங்க மிஸ் பண்ணிட்டேன் அதான் ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்த பிட்டு எழுதிட்டு பிட்டு எழுதிட்டு போவேன் அங்கேயே எழுதாம ஃபெயில் ஆனதா நீ பார்த்தா நடுவுறவர்கள் நடுவில் ஞாபகம் வச்சு கம்பெனி நடுவுறவர்கள அதை சொல்றான் என்னன்னா ஒருத்தன் வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னுவான் சரி வழுக்கு வெறுத்து போச்சுன்னுவானா சொல்லுமா சொல்லுவானா சொல்ல மாட்டானா அதை சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டேன் ரெண்டு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நீ அந்த பக்கம் கூட பேசுவீங்களே எப்பயுமே ஒரு பக்கமே நீங்க பேசுறது இல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடுவர்களே சொல்லுப்பா யாகவராயினும் நாகாக்கா சோக்காப்பா சொல் விழுங்கப்பா அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியல அவன் ஏன் சொன்னானு தெரியல நீ ஏன் மரியாதை நாம் சொல்லாத சொன்னது திருவள்ளுவர் இல்ல திருவள்ளுவர் இப்படி சொல்ல அது வேற மாதிரி சொன்னார் நீ தப்பு தப்பு சொல்லியிருக்க நீ சொல்லு தெளிவு தெளிவா சொல்லுங்க அட பாவிலா நான் தமிழை நன்றாக கரைத்து படித்தவன் தவறாக யார் சொன்னாலும் எனக்கு கோபம் வரும் நீ மேல சொல்லுங்க இன்னொரு விஷயம் நடுவர்களே இதெல்லாம் விட்டுருங்க நம்ம இந்தியா லெவலில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதை விட்டுருங்க நடுவர் இதை தாண்டி கடல் தாண்டி எல்லை தாண்டி அயல் நாட்டு பக்கம் போய் பாருங்க பல உலக அளவிலே நான் இந்த பட்டிமன்றங்களை நடத்திருக்கிறேன் பல உலகத்தை பார்த்திருக்கிறேன் அதுதான் போர்ச்சுகீசியத்திலே ஒரு பழமொழி நடுவர்களை இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க தகந்தோம் ஹந்தோம் தகம்னோம்

அவன் எழுதி வச்சு இந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் இப்படித்தான் கண்ணா பண்ணான்னு அது பேசுறது அவனுக்கும் புரியாது எனக்கும் புரியாது இது பத்து வருஷமா இப்படியே இந்த ஃபீல்டை ஏமாத்திக்கிட்டு ரொம்ப அழகா பேசினார் நம்மளுடைய கோதண்டம் அவர்கள் அவரோட பேசும்போது அந்த ஆக்ரோஷம் தெரிஞ்சது ஒரு கோபம் தெரிந்தது ஒரு ஆதங்கம் தெரிஞ்சது ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்த வாழ்க்கைக்கு தான் வழுக்க விழுந்தா எவனால கஷ்டப்பட போயா இதுவா போச்சுன்னு போயிட்டே இருப்பான் இல்ல கேப்ப போடலாம் ஐம்பது ரூபா செலவு பண்ணி கேப்ப போடலாம் இல்ல ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய் செலவு பண்ணி விக்க போட்டுக்கலான்றாரு தப்பு இல்லை அவர் சொல்றது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பா தெரியல அப்போ கஷ்டப்படுறதே வாழ்க்கைக்கு தானே அறிவு கட்டத்தனமா பேசினா எப்படி மனுஷ கஷ்டப்படுறது வாழ்க்கைக்கு இல்லையா வழுக்கைக்கு அப்படின்னு அந்த அணிய தலைமை தாங்கி வர நம்மளுடைய ஆனந்த் அவர்கள் பேச போறாங்க வாங்க ஆனந்த பேசுங்க